கந்தா குழந்தை வடிவேலா குகா ஷண்முகா பரமகுரு தேசிகா கணம் பெற உனக்கே ஜெயம் தருவோம் நீ உன் கருத்தில் பயப்படேல் என்று எந்தாய வேள் அசரீரி மொழியாலும் என்னில் பல சகுணங்களாலும் இயம்பும் உத்திரவு பொய்க்குமோ உனை நம்பி என் மனம் மயங்கலாமோ சிந்தாகுலம் தவிர்த்து இந்த கருணை செய்து என் அபீட்டம் யாரும் சித்திக்கவே அருள் செய்யே பக்தர்கட்கு இறங்கும் என் தெய்வமே உனை நம்பினேன் மந்தாகினிக்கு இனியமைந்தாம் முகுந்தற்கு மருகா சிறந்த முருகா வண்ணமயில் வாகனா பொன்னேரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே